அளவற்ற அருளாளன் நிகழே இல்லாத அன்பாளன் ஏகனாய அல்லா ஒருவனுக்கு புகழ்மைக்கு அல்ஹம்துலில்லா அந்த அல்லாஹினுடைய உயரிய பேரை கூறி ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்வது சலாத்தும் அன்னாரின் அடிச்சோடுகள் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோ வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்குள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையிலே இருக்கின்ற எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் பண்ணிக் கொள்கிறேன் அன்பான அல்லாஹுவின் வல்லவன் வெள்ளிக்கிழமை ரமலான் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை ரமலான் மாதம் முடிவதற்கு பின்னால் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாளாக இருக்கிறது எனவே ரமலானுடைய காலங்களிலே மாஷா அல்லா அல்லாவுடைய உதவியால் நாம் அதிகமாக தியாகங்களையும் அதை கண்டினியூ பண்ணுவது அதை தொடராக எனது வாழ்க்கையிலே நாங்கள் செய்து வருவது அன்பானவர்களே அதுதான் ரமல்லா தந்திருக்கின்ற மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது நாங்கள் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் உள்ளம் சார்ந்த அமலாக இருக்கலாம் அல்லது உடல் சார்ந்த அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பெற்றோரை பார்க்கின்றவர்கள் பாடங்களாகவும் அது எங்களுக்கு தருகின்ற பாடமாகவும் இருக்க வேண்டும் என்று கொடுத்துக் கொள்கிறேன் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் எல்லோரும் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் நாம் எல்லாம் அமல் செய்வதிலே காட்டுகின்ற ஆசையும் ஆர்வமும் அந்த அமலை பாதுகாக்கின்ற விடயத்திலே நாம் காட்டுவதில்லை சிரமப்பட்டு அமல் செய்கிறோம் விழித்து விழித்து அமல் செய்கிறோம் மாசா அல்லாஹ் ஒரு குரான்ல இரண்டு குரான் மூன்று குரான் பல குரான்களை இருக்கிறோம் எந்த நோவு விடுபடாமல் முழுமையாக முப்பது நோவுகளையும் மாற்றோம் இதெல்லாம் செய்வது இலகுவான காரியம் ஒரு மாதம் அல்ல நோக்கமாக இருக்கிறது அதுவே மிக முக்கியமான விடயமான அல்லாஹுவின் நல்லதாகவே நாங்கள் செய்த அமல்களை பாதுகாப்பது என்பது மிக பிரதானமான உறுப்பு என்ற நாவினூடாக அமலாக பாதுகாக்கலாம் கனிமானவர்களே அமல் செய்வது ஆனா அந்த அமலை சொல்லாமல் இருப்பது ரொம்ப கஷ்டம் தர்மம் கொடுப்பது லேசி கொடுத்த தர்மத்தை வழியில சொல்லாமல் சொல்லி காட்டுற பணம் யாருக்காவது இருக்குமா இருந்தா இன்னைக்கு சிலர் சொல்லுவார்கள் நாங்க ஒரு குட்டி கடையை வச்சு இன்னைக்கு பெரிய ஒரு சாதாரண வெற்றாதிபதியாக முன்னேறி இருக்கிறார்கள் சிலர் வாயாளர் பல இன்னும் சிலர் சிலர் இருக்கிற இடமில்ல அங்கும் இன்னும் வாழ வீட்டில் இருந்தால் நான் கொடுத்த படத்தால நான் செய்த இந்த உதவியால இந்த மனித கலமான ஊடு கட்டி இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார் என்ற வார்த்தையை நன்மைகளுக்கான நாவை பயன்படுத்த வேண்டும் இந்த நாவால் இந்த நாவால் பெண்கள் தன்னுடைய செல்வத்தை பற்றி பேசக்கூடாது நோயாளிக்கு முன்னால் ஆரோக்கியமாக இருக்கிற ஒருவர் தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது அனாதைகளுக்கு முன்னால் ஒருவர் தன்னுடைய பெற்றோருடைய பெருமையை பற்றி பேசக்கூடாது உள்ளே பார்த்திய மற்றவர்களுக்கு முன்னால் ஒருவர் தன்னுடைய குழந்தையை பற்றி பேசக்கூடாது நிம்மதி இழந்ததற்கு முன்னால் ஒருவர் போய் தன்னுடைய நிம்மதியை பற்றி பேசக்கூடாது சிறை குளத்தில் போய் சிறை கைதியை பார்வையிடுகிறார்கள் வெளியிலே சுதந்திரமாக இருக்கின்ற எங்களை பற்றி சிறைகளுக்கு முன்னால் போய் வெளியில் இருக்கின்ற எங்களுடைய நிம்மதியை பற்றி கதைக்க முடியாது அப்படி கதைக்கின்ற போது வாகனம் இல்ல பொதுவான வாகனங்கள்ல பயணம் செய்கிறார் வாடகை வீடுகளில் இருக்கிறார் கண்ணியமானவர் இப்படி அவருடைய காலம் கழிகின்ற போது அவர் நினைப்பார் இருப்பதற்கு கடமே இல்லையே பயணம் செய்வதற்கு ஒரு வாகனமே இல்லையே இப்படியான நிலைமை இவர் இவரை பற்றி இருக்கிறதை கலைக்கிறாரே என்று அவருடைய மனம் உடைந்து போகலாமாவர்களே அதனால் இஸ்லாம் சொல்லி தருகிறது மக்களுடைய மனம் உடையாத வகையில் மற்றொடைய உள்ளத்தை கவர்ந்த வகையில் எல்லோரும் நடந்து கனிமானவர்கள் உண்மையான பேச்சு பேச்சுடைய தன்மை நாவால பேசுகிறோம் காலால் பேசுகிறோம் ஆனா ஹக்கீகத் உண்மையான பேச்சு அதாவது அறிஞர்கள் அதாவது நல்ல விடயங்களை உண்மையிலே அறிந்து கொண்ட அறிவாளிகளுடைய பேச்சு எப்படி இருக்கும் அதை சில அறிஞர்கள் சொல்லி நாங்கள் நாவால் பேசுகிறார் அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தை சொல்லுங்கள் அதுதான் உண்மையான நான் பேசக்கூடிய விடயம் உங்களுடைய உள்ளத்துக்கு வருகிறதா மாற்ற வருகிறதா கண்ணால் கரிய அடுத்த நிமிடமே அடுத்த நாளே அமல் செய்கிறீர்களா அதுதான் உண்மையான வார்த்தை அதுதான் உண்மையான உபன்யாசம் அதுதான் உண்மையான புத்துவா அதுதான் உண்மையான பயான் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் வெறுமனே பயான் பண்ணினார்கள் காதலை கேட்டது நல்ல சத்தம் நல்ல ஓதினாரே நல்ல செயலாளர் சொல்லுதல்ல அடிமார்களே فتح المؤمنون திருநாம வெற்றி பெற்று விட்டார்கள் திருநாம மாட்டார்கள் அருவருப்பான கெட்ட விடையில் கதைக்கக்கூடிய சபையிலே இவர்கள் இருக்கவும் மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் திருநாம வெற்றி பெற்ற மீன்கள் என்றெல்லாம் சொல்கிறார் சொல்லிவிட்டு அவர் திருநாம வெற்றி பெற்ற மீன்கள் சொல்லிவிட்டு இந்த வெற்றியுடைய உச்சகத்தை அவர் வழங்கப்படுத்துகிறார் திருநாம வெற்றி பெற்று விட்டார்கள் ஆனால் இதனோடு الذين يرثون الفردوس هم فيها خالدون நிரந்தர ஆதாரக்காரர் செய்தி அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார் எனவே அல்லாஹ்வுடைய பெற்ற மூமின்கள் அவர்கள் யார் என்றால் அவர்கள் அவருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள இருப்பார்கள் அருவருப்பான வழிகளுக்கு காது கொடுக்க மாட்டார்கள் அருவருப்பான வழியில் பேச மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் என்ன எல்லாம் கிடையாது அப்படி அவருடைய எதை நான் தடுத்து சொல்ல அவருடைய விடயங்களை பேச மாட்டார் மாட்டார் பேசக்கூடிய இடங்களில் உட்கார மாட்டார்கள் அருவறுப்பான விடயங்கள் சபையை கூட்ட மாட்டார்கள் அந்த இடத்திலே நல்லவர்களாக இருந்தால் இப்படி படிப்பது சரியிலேயே அப்படியே அந்த இடத்தில் விடுவார் எனவே பெரியமானவர்கள் யாரும் புறம் பேசக்கூடாது மற்றவர்கள் பற்றி போல் பேசக்கூடாது அப்படி இந்தவரை பற்றி பேச வேண்டும் என்றால் இஸ்லாம் அதற்கும் சில சந்தர்ப்பங்களே அனுமதி கொடுத்திருக்கிறது புறம் பேசுவதற்கு நாங்கே ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுவதற்கு அவர் இல்லாத சந்தர்ப்பத்திலே அவரை பற்றி பேசுவதற்கு நான்கே நான்கு கட்டங்களை இஸ்லாம் அனுமதி கொடுத்தது அது வல்லாத கட்டங்களை யார் சுத்தி யாருக்கும் பேசுகிறார் முதலாவது கட்டம் கனியானவர்களே ஒரு மனிதன் மார்க்கத்துக்கு இழுக்கையப்படுத்துகிறார் மார்க்கத்துக்கு அவனால் ஆபத்து வருகிறது மார்க்கம் கேவலம் அடையக்கூடிய நிலைமையில் இருக்கிறது இந்த நபரால் மக்கள் மார்க்கத்துக்கு ஏதாவது கேள்வி வருது அந்த நபரை பற்றி பேசலாம் இவர் இப்படிப்பட்டவர் இவரால் கேள்வி ஏற்படும் அதனால இவர் இப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு அவரை பற்றி சொல்லலாம் முதலாவது இரண்டாவது பேசக்கூடிய கட்டம் ஒருவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் பேசு கண்ணியமானவர்களே ஒரு மனிதர் கொடுக்க வாங்கல மோசடிப்படுகிறார் பணத்தை கொடுத்தா தரமாட்டார் மற்றவர்களை நல்ல கனிவான வார்த்தைகளை பேசி கடன்களை வாங்கிக் கொள்வார் கொடுத்த எத்தனையோ பேர் மாற்றி இருக்கிறார்கள் ஆனா அப்படியா இருக்கக்கூடிய தன் கூட்டி வியாபாரம் பண்ணி நாம் மோசடிப்படுகிறார் களவெடுக்கிறார் அப்படி ஏதாவது கொடுக்க வாங்கல மோசடி பண்ணக்கூடியவராக இருந்தால் இரண்டாவது கட்டம் அவரை பற்றி நான் கடை கொடுத்து எடுத்து கொடையாது நான் இவர்கிட்ட போய் மாட்டிக்கொண்டேன் எனவே நீங்க யாருக்கு மாட்டிக்கவானா இவர் நல்லவர் அல்ல இவர் எப்படியான கொடுக்கவாங்க மோசடிப்படுகிறவர் நம்பி நடக்க மாட்டார் மோசடி செய்வார்களே கண்ணியமானவர் இந்த மூன்றாவது கட்ட கண்ணியமானவர்களே திருமண வாழ்க்கையோடு சந்தோஷமாக இருக்க போகிறார்கள் ஒரு குடும்பம் ஒரு மனிதன் பரிபூர்ண மனிதனாக ஆக போகிறார் அங்கே சந்தோஷமாக ஏதாவது ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கணவர் மோசமாக இருக்கிறார் என்றார் அவர் கணவனுக்கு தகுதி இல்லாத நிலையிலே பெண்களை அழைக்கிறார் அல்லது தூசண வார்த்தைகளை பேசுகிறார் அல்லது இவர் திருமணம் முடிக்க மாட்டார் இருக்க மாட்டார் இவர் ஒரு குடிகாரர் இவருக்கு தந்த பிள்ளையை பிடிச்சு கொடுத்தா அங்க சந்தோஷம் இல்ல இருக்கிற நிம்மதியும் அங்க போய்விடும் என்ற கட்டமாக இருக்கலாம் அதுக்கு மாற்றமாக பெண் சில வேலை பெண்கள் மோசமானவங்க இருந்தால் எந்த கட்டங்கள்ல இந்த பெண் இப்படித்தான் இந்த கணவர் இப்படித்தான் திருமணம் முடிவு கொடுத்தா இந்த சந்தோஷம் எதிர்பார்க்கிற சந்தோஷம் கிடைக்காது எதிர்பார்க்கிற நிம்மதி கிடைக்காது இருக்கிற நிம்மதியில் போய்விடும் என்று அந்த இடத்துல சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அவர் இல்லாத சந்தர்ப்பங்களில் பேசலாம் கணிக்கலாம் அப்படித்தானே யாராவது திருமணம் பேசி வந்தா அடுத்த வீட்டுல கேட்பாங்க அல்லது ஊர்ல கேட்பாங்க அல்லது மதத்துல அந்த நெருக்கமானவர்கள் கேட்பாங்க இப்படி ஒரு பிள்ளையை திருமணம் பேசியிருக்கிறார் அந்த பொடியை நல்லமா அந்த மாப்பிள்ளை நல்லமா அந்த பொண்ணு நல்லமா கேட்பாங்க அந்த சந்தர்ப்பத்துல நாங்க எல்லாரும் நல்ல நல்லவண்டு சும்மா சொல்லிவிடக் கூடாது இஸ்லாம் சொல்லுது அவங்க மோசமானவங்க தான் ஊர்ல அவர்களுக்கு ஒரு நல்ல இடம் இல்லாமல் தான் ஊர்ல அவங்க சமூகமே ஒழுங்கினவர்களாக தான் கண்டிப்பா அந்த இடத்துல குறையில அந்த இடத்துல உண்மையை பேச வேண்டும் இப்படிப்பட்டவர்தான் என்று சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கும் இது மூணாவது நாலாவது சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு பெயர் வைக்கிறது அவருக்கு அவரடையாளம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெயர் ஒரு ஊர்ல கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு அப்துல்லா இருப்பான் சில ஊர்களில் மூணு அப்துல்லா இருப்பான் சில ஊர்களில் மூணு காசி அஞ்சு காசி அப்படி இருப்பாங்க கனிமானவர்கள் சந்தர்ப்பத்துல ஒத்தருக்கு வைக்கப்பட்ட பேர் அவர் அடையாளப்படுத்த ஆனா அந்த பேரால அவர் அடையாளப்படுத்தியதாலே அந்த பேர்ல பல நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் சில குறிப்பான சில விடயங்களை அவர் வைத்து அந்த அவர் அடையாளப்படுத்துவதற்காக தான் நாம் கேட்டு போடாத அப்துல்லா உயர்ந்த அப்துல்லா குற்றையில போற அப்துல்லா திருவி வைத்திருக்கிற அப்துல்லா இப்படி ஒரு வகையை கண்ணியமானவர்களே அவரை அந்த இடத்துல அடையாளப்படுத்தலாம் அடையாளப்படுத்துவது அவரை கேவலப்படுத்துவதற்காக அல்ல கேவலப்படுத்தும் நோக்கில் அது பாதிக்கவும் கூடாது இவர் என்ன ஆள் என்று அறிந்து போவதற்காக வேண்டி அந்த கட்டத்துல மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியுமே தவிர அது வெள்ளாத இந்த நாலு கட்டங்களில் மாத்திரம் ஒரு இல்லாத சந்தர்ப்பம் கண்ணியமானே இந்த நாடு கட்டவும் இல்லாம மற்றவர்களை நாங்க பேசினா எங்களை அமல்வி அனுப்பும் எங்களை அதனாலே வருவினால இந்த சிறப்பில் அனுப்பும் சொல்லலாம் அடைவந்தவர்கள் இன்னும் அழைத்து சொல்கிறார்கள் அபுதாபுல செய்யப்படுகிற கதை ஈயாக்குவல் அசல் பயன் அதனை இறங்குவதானால் பொறாமை உடன் அதாவது நன்மைகளை சாப்பிட்டு கொடுக்க எப்படி தெரியுமா நீங்க நெருப்புல கொண்டு விரல போட்டா எப்படி சாம்பலாக்கி அந்த நெருப்பு விரைவில் சாப்பிட்டு சாம்பலாக்குதோ அது போடக்கூடிய நன்மைகளை எல்லாம் பொறாமை சாப்பிட்டு கொடுக்கிற செய்திய பெருமான வருட கணக்கில் செய்த ஆமல் சிரமப்பட்டு செய்தாமல் லட்சக்கணக்கான பணம் கொண்டு செய்தாமல் எல்லாம் உள்ளத்துல பொறாமல் இருந்தால் அந்த அமல் எல்லாம் வீணாகி போயிடும் அதனால செஞ்ச அமல்களை பாதுகாக்க வேணுமா உள்ளத்தில் இருக்கிற விரோதம் விரோதம் அத்தனை கடையை உருவானார்கள் அப்படி கடையவில்லை என்றால் எங்களுடைய நன்மையை எதிர்பார்க்க முடியாத வீணாக்கு வரும் என்று அது இன்னொரு சில போயிடும் அது மாதிரி பாருங்க சொல்லலாம் அழிவசாரம் சொன்ன சொன்னாலும் உதாரணம் ஒரு விரகப்படுத்தி நெருப்புல போட்டது அது சாம்பலாகினா நாங்க போட்ட விறக தேடி கொள்ளையிலுமா நாங்க போட்ட விறகா நாங்க போட்ட பலகையா நாங்க போட்ட மரமா என்ன என்று மூளை பொருள் தேடி கொள்ள முடியாம அது அப்படியே சாம்பலாகி போயிருக்கிறது அதே போல நாங்க எவ்வளவு சிரமப்பட்டு செய்த அமல்களை எல்லாம் வீணாக்கக்கூடிய ஒரு விடையை தான் பொறாமையாகும் பொறாமைக்கா உள்ளங்களுக்கு இரவையில தூக்கம் கூட போவார் மற்றவர் நல்லா இருப்பதை நினைச்சு இவர் பொறாமப்படுவார் மற்றவர் கொஞ்சம் முன்னேறினா இவருக்கு தூங்கேயா மற்றவர் கொஞ்சம் மேல போனா இவருக்கு தூங்கேயா மற்றவர் கொஞ்சம் மேல போனா இவருக்கு சந்தோஷமா இருக்கேயா இவர் கண்ணில் வடிப்பாரே இவர் கவலைப்படுவார் நல்லா பாதுகாக்க வேண்டும் எப்படி உறவுகள் நல்லா இருந்தா அவர்களுக்காக நாம் துவா இன்றைக்கு அளவு காலத்தில் இடங்களை நம்ம பார்க்கிறோம் பொறாமையை காணும் அடுத்த கட்டம் கண்ணூரான அந்த பொறாமை மாறி அடுத்த கட்டம் சூனியமாக மாறி சிலருடைய அப்படியே மரண செல்கின்ற அளவுக்கு சிலருடைய பொறாமை அப்படியே மனிதனை இருக்கின்றார் பொறாமை உறவு பார்க்காது சகோதரத்துவம் பார்க்காது ஒரு வயிற்று என்னுடைய அம்மா உங்களோட அம்மா உண்டு தாயை பார்க்க கூட பார்க்காதே தாயை கூட பொறாமதான் கொண்டு விடுவான் கண்ணியமானவரை சகோதரை பார்க்க மாட்டான் சகோதரை கொண்டு விடுவார் நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவர்களே ஒரு பாட்டை பேசுகிறார்களே எங்களோடு இருக்கக்கூடிய உறவுகளை எதிர்பார்க்காத பொறாம வந்துவிட்டா அப்படியே ஒரு மனிதனுடைய நிலைமையை மாற்றிவிடும் அல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே ஒவ்வொருவரும் அல்லாவுக்கு அதிகமாக பிரார்த்தனை இருக்கிறீர்கள் எங்களுக்கு பொறாமை வராமல் இருக்க நாங்கள் பிறர் மீது பொறாமை படாதிருக்க அல்லாஹ் அல்லாஹ் அறிவித்தவர்கள் அறிவித்தவர்களாக ஒரு புராண சொல்கிறார்கள் ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم இந்த குரான் ஆயத்தை யாரெல்லாம் ஓதிட்டு வருகிறார்களோ எங்களுக்கு மற்றவங்களை பற்றி எந்த பொறாமையும் வராது குரான இந்த குரானுடைய ஆயத்தை ஓதிட்டு வந்தா மற்றவங்களை பத்தி நாம பொறாமப்பட மாட்டோம் மற்றவங்க நல்லா இருக்கிறத கண்ணூர் விட மாட்டோம் மற்றவர்களுக்கு எதிராக சூன்யம் செய்ய மாட்டோம் அல்லா நம்மளோட பொறாமை விட்டும் என்ற உள்ளத்தை எங்களை கட்ட பாதுகாப்பு அதே போல எங்களுக்கு யாரெல்லாம் எங்களுக்கு பிறருடைய பொறாமையா பிறருடைய கண்ணூர் பிறருடைய சூன்யம் பதைக்கக்கூடாது யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் குல் சூரா கொல்ல அவுது பிறப்பில் பல கொல்ல அவுது பிறப்பினா இந்த இரண்டு சூரத்துக்களையும் ஒவ்வொரு நாளும் ஒதுக்குவாங்க முடியுமாக இருந்தா ஐந்து நேர தொகுதிக்கு பின்னால் ஒதுக்குவாங்க தூங்கும் போது ஓதுங்க கண்ணியமானவர்களோட வாழ்க்கையில குரலுடைய சூனியமோ கண்ணோரோ பொறாமையோ உங்களுக்கு எதிரான எந்த சூழ்ச்சியோ இன்னும் சுருங்க சேர்க்க போனால் மனிதன் ஜீவ் மனிதன் தன்னுடைய முயற்சிகளால் ஏழைகளை கொண்டு ஏற்படுத்தக்கூடிய எந்த தீர்மம் அல்லாவால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசிரிய தீங்கும் உங்களுக்கு ஏற்பாடானது ஹதீசுகள்ல பதிவு செய்யப்படுகின்றார்களே எனவே இந்த சூறா மிகப்பெருமதியான சூறா ஒரு முறை செல்லலாம் அடைகின்றவர்கள் உபகாரத்தை எல்லாம் உண்டாக பார்க்கிறாங்க யா உங்க உங்களுக்கு இந்த இரண்டு சூறா போதும் சரி மாஷா ஒரு ஒன்றரை வருடத்துக்கு முன்னதாக இந்த பள்ளிக்கு நான் போதோ பள்ளியுடைய வேலைகள் அதாவது விசாலமாக்கப்பட்டு நவீன காலத்துக்கு ஏற்ற வகையை கட்டக்கூடிய அந்த கட்டிட அமைப்பு தொடரக்கூடிய நான் சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னதாக உருவாக்க வருகிற போது நிலைமை இருந்தது மாசா இப்போது அநேகமான வேலை இன்னும் முன்பகுதி மாத்திரம் செய்ய வேண்டிய நேரம் இன்னும் முக்கியமான இருக்கக்கூடிய நிலையில் பணி இருக்கிறது ஒரு ஏரியர்களை போட்டு வாழைகளை போட்டு கண்ணியமானவர்களே அவர்களுக்கு தெரிந்த எத்தனையோ தலைமுறைகளை குறித்து ஏராளமான உதவிகளை மாற்றாத இருக்கிறார்கள் ஆனால் அதை விட மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை நீங்க எல்லோரும் இந்த மகல்லா வாசியம் செய்திருக்கிறீர்கள் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு சாதாரண திருத்தியக்கூடிய மக்களும் உங்களுடைய பொருளாதாரத்தை பள்ளிக்கு கலந்திருக்கிறீர்கள் மாசா அல்லா உங்களால முடியுமான நிறுவனங்கள் கொடுத்து இந்த மசிதுக்காக பெரிய ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறீர்கள் நான் நீங்கள் மௌத்தானா அப்பா உமா மௌத்தா இருந்தா அவ கபராது பிள்ளை குட்டி எங்களுக்கு துவா செய்வாங்க எங்களோட மனைவி கணவன் மௌத்தே துவா செய்வா ஆனா இந்த துவா நாங்க சொன்னோ சிலையோ தாலியான பிள்ளைகள் உருவாக்கினா நல்ல ஒரு மனைவியை திருமணம் முடிச்சா இந்த துவா எங்களை கபருக்கு வரும் ஆனா கண்ணியமா ஒரு சமூகத்துல துவா தேவையா ஒரு ஊருடைய துவா தேவையா இங்கு சொல்லக்கூடிய மக்களுடைய துவா தேவையா அதற்காக ஒரு சமூகத்துக்காக ஒரு நலவை செய்து விட்டு இது சமூகம் பயனடைகின்ற ஒரு நடப்பு தான் மஸ்ஜித் இருக்கிறோம் ஒரு ஊர்ல முஸ்லீம்கள் வாழ்கிறார் என்பதற்குரிய அடையாளம் தான் ஒரு ஊரிலே மஸ்ஜித் இருப்பது சர்வ சேவையின் அணையாணி வேறாக இருப்பது மஸ்ஜித் ஒரு ஊர்ல மஸ்ஜித் என்பது அது அல்லாவுடைய நினைவு சின்னம் எனவே அந்த மஸ்ஜித் செழிப்பாக இருந்தால் அந்த மஸ்ஜித் அலமாக இருந்தால் மக்கள் அதிகமான பள்ளிக்கு வழங்குவார்கள் பள்ளியை வழங்கிய மக்கள் மற்ற துணை இருக்கின்ற போது கிராமமாக அழகான செய்தால் அந்த மக்கள் இந்த பள்ளிக்கு அதிகம் வருவார்கள் இந்த பள்ளிகள் சொல்லக்கூடிய அதான் அழமான அதானாக இருந்தால் மீண்டும் அவருக்கு எப்ப அடுத்த அதான் கேட்கும் என ஒவ்வொருவரும் அந்த அதானை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் சில சந்தர்ப்பங்களே அதான் கேட்பதற்கு முன்னதாக மசித் முழுக்க என்னுடைய ஜமாத்தாளர்கள் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள் கண்ணியமானவர்களே அது மாத்திரம் தொழுகை இஷாவுடைய தொழுகையிலே மாற்றாலா இன்னும் இரண்டு ரக்காத்து அல்லது இன்னும் இரண்டு ரக்கா தொழுகை அதுல குருவான கொஞ்சம் கூட ஓத மாட்டாரா என்று தோன்றக்கூடிய அளவுக்கு தான் பள்ளியுடைய சூழல் இருக்கும் அண்ணாவர்களே பள்ளி உள்ளவர் தான் மக்கள் அந்த பள்ளியுடைய சூழல் வைத்துக் கொள்ள பள்ளி முழுக்க மனிதன் வந்தா பள்ளியை விட்டு வெளியே போக விடாம பள்ளியுடைய சூழல் பள்ளியில கடமை செய்யக்கூடிய ஊழியர்கள் பள்ளியுடைய நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது எனவே முதலாம் காலத்தில் அப்படித்தான் மத்தியில் இருக்கிறது மஸ்ஜித் என்பது பன்முகப்பர் மஸ்ஜிதுடைய தேவை என்பது கண்ணியமானவர்களே அது ஒரு வைத்தியத்துறையாக அதன் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கிற இடமாக அதாவது அதாவது பிரச்சனைகளுக்கு நீரை கேட்டு வரக்கூடியவர்களுக்கு நீரை கொடுக்கின்ற இடமாக அது மாத்திரமல்ல எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல ஒரு முறையை ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கின்ற இடமாக இவாதம் செய்கின்ற இடம் மாத்திரமல்ல இந்த இவாதத்தையும் வணக்கத்தையும் கற்றுக் கொடுக்கின்ற இடமாக அப்படிப்பட்ட மத்தியெல்லாம் ஒவ்வொரு மத்தியிலும் மாற வேண்டும் அல்லாவுடைய உதவியால் இந்த பள்ளிக்கு நிறைய மக்கள் உதவி கொண்டிருக்கிறீர்கள் அந்த உதவி ஒரு காலம் வீணாகாது நிச்சயமாக மௌத்துக்கு வரும் நிச்சயமாக இந்த உதவிகள் உங்களுடைய கபருக்கு நிச்சயமாக அல்லா கொடுமன் தீர்மானமாக எனவே இந்த உலகத்தில் தர்மம் கொடுப்போம் நிச்சயமாக அந்த தர்மம் நாளை மறுமை நாளை கை கொடுக்கும் எனவே கொடுக்கக்கூடிய தர்மம் மாற்றா அல்லா தாராளமாக கொடுங்கள் கிள்ளி கொடுக்காதீர்கள் அள்ளி கொடுங்கள் அல்ல யாருக்கு கிள்ளி கொடுப்பது கிடையாது அல்ல அள்ளித்தான் கொடுக்கிறான் கண்ணியமானவர்களே எனவே அல்லாஹ் கொடுத்தா யாருக்கு தடுக்கவும் வேண்டாம் அல்லாஹ் கொடுக்காம எங்களை யாருக்கு கொடுத்து அவரை கொடையாக்கவும் வேண்டாம் எனவே அல்லாஹ் ஒரு மனிதனை கொடுக்க நாடினா அல்லாஹ் கொடுத்து கொண்டே போவான் அதனால அல்லாஹ் தருகிறான் அஞ்சத்தனம் இல்லாத அல்லாஹ் எல்லாருக்கும் மல்லை கொடுக்கிறான் நாமும் கஞ்சத்தனம் இல்லாமல் இருக்கும் போது அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு பல பணிகளை பொருளாதாரத்தில் வரக்க செய்வான் இந்த பணியில சொல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களும் எங்களுக்காக துவா செய்வார்கள் அவர்கள் துவா செய்யாவிட்டாலும் அவருடைய ஒவ்வொரு சுஜூதுடைய நன்மை ஒவ்வொரு ரமாத்துடைய நன்மை நிச்சயமாக எங்களை தவிர்த்து வரும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது ஏனென்றால் அதற்கு அதிகமான உதவிகளை எடுத்தீங்க சதற்காவுடைய நன்மை சாதாரணமாக சில அமல்கள் விடுபட்டா எங்களுக்கு கவலை பெருக்காதான் சதற்காவுடைய அமல் விடுபட்டா கண்ணியமானவர்களே இந்த உலகத்திலையும் கவலை மௌத்தா போகின்ற போது சக்கராத்திலையும் கவலை மருந்தைக்கு போனாலும் கவலை நரகம் போனாலும் கவலை துவரிக்க போனாலும் கவலை அப்படி பெருமதியான ஒரு அமல் தான் சதற்காவுடைய பரிசுத்த அனுபவால் மன்னிப்பதை கேட்டு இந்த கொஞ்ச காலம் அனுப்புட்டு கேட்டு அல்லா யாரையும் திருப்பி அனுப்புறது கிடையாது எனவே அல்லா ஆயுள் அது கொடுக்கப்பட்ட ஆயுள் அந்த ஆயுள் முடிச்சு அல்ல அந்த உலகத்துல வாழ போட்ட ஆகாரம் அல்ல அந்த உலகத்துல வாழ தந்த எண்ணி தந்த மூச்சுகள் முடிந்து விட்டால் அல்லா போட்ட ஆகாரம் முடிந்து விட்டால் இங்க அதுக்கு போற எங்களுக்கு வாழ்க்கை கிடையாது சக்கராத்துக்கு போறோம் கட்டி மூத்தானா அது மறுவரம் அதுக்கு போறோம் ஆனால் வருதம் ஆனால் நம்பரம் அல்லாஹியா மறுமையில என்னுடைய படம் எனக்கு பிரயோஜன தரவே நான் இரவு பகல் பார்க்காம கட்டக்கூடிய உரிமை இல்ல காதக்கூடிய உரிமை இல்ல என்ன உடக்கக்கூடிய உரிமை இல்ல மனைவியோட பேச நேரம் இல்ல பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் இல்ல இப்படி பொருளாதாரத்துக்கு அவன் எவ்வளவு நேரத்தை கொடுத்தேன் ஆனா என்னுடைய பொருளாதாரம் எனக்கு பிரயோஜனம் தரவில்லை என்று மறுமையில கவலைப்படுவார் கனியமான கவலைப்பட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது கனியமானவர்களே இன்னும் அல்லாம் சுவர்க்க போனாலும் கவலை நரகம் போனாலும் கவலை வரும் சுவர்க்க போனாலும் கவலை வரும் நான் கொஞ்சம் கூடுதலாக பொறுத்திருக்க கூடாதா நான் இன்னும் கூடுதலாக கொடுத்திருக்க கூடாதா புதுச கொடுத்த மனிதனாக இருந்தா பழத்தை கொடுத்த மனிதனாக இருந்தா நான் புதுச கொடுத்திருக்க கூடாதா குறைவாக கொடுத்ததாக இருந்தா நான் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்திருக்க கூடாதா அரைவாசி கொடுத்ததாக இருந்தா நான் கொஞ்சம் முழுசாக கொடுத்திருக்க கூடாதா இந்த பணி கொஞ்சம் தானே பங்களிப்பு செலுத்தினேன் ஆனா இதை விட பெரிய ஒரு பங்கு கொடுத்திருக்க கூடாதா எந்த ஒரு கவலை இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நல்லடியார்களுக்கு ஒரு கவலை வரும் பாவிகளுக்கு கவலை என்ன கவலைன்னா ஒரு மனிதன் பாவியாக இருந்தா அவன் கவலைப்படுவான் எவ்வளவு சந்தர்ப்பங்களை தந்தான் அல்லா இதில் கலந்து கொள்ளாம போச்சு பாவத்தில் மீறி கொள்ளாம போச்சு என்ற ஒரு கவலை இருக்கும் ஆனா நல்ல மக்களா இருந்தா கவலைப்படுவாங்க எவ்வளவு நன்மை செஞ்ச நன்மை செய்யக்கூடியவர்கள் கவலைப்படுவார்கள் என்னுடைய நன்மையை கூட்டிக் கொள்ள கூடாதா நான் செஞ்சது நான் தற்காலத்தோட சதக்கா கொடுத்திருக்க கூடாதா உங்களுக்கு ஊழிய பள்ளியை கொடுத்திருக்க கூடாதா ஏழை எளிய மக்களை வாழ வச்சிருக்க கூடாதா குடும்பத்தில் உள்ள உறவுகளை பார்த்துருக்க கூடாது கவலை அதாவது பலதான தொழுகைகளை மட்டும் நான் சொல்றேன் சுந்தரத்தான தொழுகைகளை தொழுதிருக்க கூடாதா இப்படி ஒவ்வொரு விடயமாக அந்த மனிதன் கவலைப்பட்ட நிலைமையை நான் சகோதரர்களே எனவே சுவர்க்கம் சென்றாலும் கவலை கூடுதலாக போட்டிருக்க கூடாதா நரகம் சென்றாலும் கவலை வரும் சக்கரங்க நரகத்தை கரையை கொண்டிருப்பவர்கள் சொல்வார்கள் நான்கு காரணங்களை சொல்வார்கள் நாங்கள் சக்கரங்க நரகத்திலே எங்களை எல்லாம் போட்டதற்கு பிரதான நான்கு காரணங்களை சொல்வார்கள் அதுவே ஒரு காரணம் ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதாரத்தின் எங்களுடைய கடமையை நான் நிறைவேற்றவில்லை என்ற விடயத்தை சொல்வார்கள் எனவே அன்பாளர்களுக்கு அல்லா தந்திருக்கின்ற பொருளாதாரம் இதனூடாக மற்றவர்களை வாழ வைப்போம் யாரும் தேடி போட்டு வர இல்லை ஒரு சமுதாயம் எங்களுக்கு அப்படி தேடி போட்டு இதான் நானும் நீங்கள் அனுபவிக்கிறோம் எனவே எங்களுடைய பெயர் சிலரால் வைக்கப்பட்டு அதை திருவிழாக்கு வாழ்க்கிறார்கள் அதிகமாக எங்களுக்கு தந்திருக்கிற பொருளாதாரம் இதையும் பிறர்தான் அதிகமாக எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அதே போல நாங்கள் மௌத்தானால் எங்களுடைய சொத்த பிறந்தா கூடுதலாக அனுபவிக்கப் போகிறார்கள் நாங்கள் மௌத்தா போனதுக்கு பின்னால் நாங்கள் கடமைகள் எங்களை அதாவது குளிப்பாட்டுவார்கள் கவனம் செய்வார்கள் தொழில்பார் நல்லது இதையும் பிறர்தான் செய்துள்ளார்கள் எங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்ல நாங்க நான் தேடின பணம் நாங்க ரெஸ்பெக்டாக தேடின பணம் மாஷா அல்லா இப்படியான இப்படியான கொடுத்து விட்டு நிச்சயமா அது எங்களை தமிழுக்கு வரும் என்பது எந்த சந்தேகம் கிடையாது எனவே வல்லவன் அல்லாஹ் எப்படி சிரமப்பட்டு அமல் எப்படி கஷ்டப்பட்ட பாடுகிறோமோ எப்படி அந்த எல்லா நலவுகளையும் ஒரு ஒரு நலவு கூட ஒரு நன்மையை கூட வீணாக்காம நாளைய வறுமையினாலே கூடிய மீதாலை அதிகம் தந்துடைய யாவலா அந்த நன்மைகளை நாளை வறுமையினால இன்னொருத்தர் மீதால கொடுத்து விடாம எங்களுடைய மீதாலை தந்துடைய யாவலா யாவலா பொறாமைகளை விட்டு குரோதங்களை விட்டு விரோதங்களை விட்டும் மற்றவர்கள் எப்படி தப்பெண்ணங்களை விட்டும் எங்களோட உள்ளத்தை பாதுகாத்து யாவலா யாவலா மற்றவருடைய குறைகள் பார்ப்பதை விட்டு இந்த கண்களை மூடிக்கொள் யாவலா மற்றவர்களை பற்றி சிந்திப்பதை விட்டு எங்க உள்ளங்களை பற்றிய கூட்டு போட்டு யாவலா இருக்கிறார் யாரா அந்த பறக்க செய்யப்படுத்தியாளா அவருடைய ஆயுதங்களை பறக்க செய்யப்படுத்தியாளா குடும்பத்திற்குரிய பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கியாளா அவருடைய பிள்ளை குட்டிகளை நீங்க கபூசிட்டு போயாளா அவருடைய பிள்ளைகளை சாலையான பிள்ளைகளை ஆக்கிறியாளா அதே போல அவர்கள் உதவியாளர்களுடைய ஜமாத்தார்களை கபூசிட்டு இந்த ஜமாத்தார் கொடுத்த ஒவ்வொரு ரூபாயும் பல கடலுக்குரிய கொடுத்திருக்கியாளா அல்லாஹ் கொடுத்தால் திருப்பி கொடுப்பவன் மாத்திரமல்ல கொடுத்தால் பல மடங்களை கொடுப்போம் யாழ்லா ஒரு ரூபாய் கொடுத்தால் பத்து ரூபாய் கொடுப்போம் யாழ்லா பத்து ரூபாய் கொடுத்தால் நூறு ரூபாய் கொடுக்கக்கூடிய ரம்பும் யாழ்லா நூறு ரூபாய் கொடுத்தால் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ரம்பு யாழ்லா ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் நாங்கள் நீ பத்தாயிரம் ரூபாய்கள் தரக்கூடிய ரம்பு எனவே நாங்கள் கொடுப்பதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் யாரா எங்களுக்கு இந்த உலகத்துல உள்ள நலவு எல்லாவற்றையும் தந்துவிடியாரா நாளை மறுமை நாளை சதற்காக குழந்தைகள் எல்லாருக்கும் நாளை மறுமையில் நிம்மதி தந்துவிடியாரா யாரா கண்டித்தனம் இல்லாம அதிகமாக கொடுக்கக்கூடிய நண்பர்களாக எங்களை தொகுச்சி போயாரா யாரா யார் யாரெல்லாம் உதவி பண்ணினார்களோ எல்லா மக்களுக்கும் நீ பல மனது கொடுத்துருவாயாக யாரா இது யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் என என்ன சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லையோ கொடுக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருயாரா யாரா துவாவை செய்வாயாக அதே போல அந்த மசித் இடத்தில் அமைய வேண்டும் ஆரம்பம் முன்னால் இருந்த தர்ம கருத்தாக்கள் முன்னால் யாவது நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு தொழுகையில் நன்றியாக அவங்க கொடுத்து விடியாகும் யாவது இப்போது கஷ்டப்படக்கூடிய நிர்வாகிகள் ஜமாத்தார்களோடு பகுதிவாயா யாவது ஜமாத்தார் யார் யாரெல்லாம் உதவி பண்ணினார்களோ அவர்களுக்கு பல பலத்தை கொடுத்துறியாவலாம் அவருடைய பொருளாதாரங்களை பலன் செய்யப்படுத்தியாவலாம் இந்த துவாவை கிடைப்பு திருப்பி கொண்டு ஏற்றுக்கொள்வாயா கபூல் செய்து கொள்வாயாக யாவதா அதே நாவால் என்னென்ன விடயங்களை கலைக்க வேண்டுமோ அந்த யார் என்ற விடயங்கள் பேசக்கூடாது அத்தகைய விடயங்கள் பேசுவதை நாம்